என் பாரம் கலாச்சாரம் என்னன்னு தெரியுமா அவன் யாரும் எனக்கு திருப்பி வழங்குறதுக்கு காலில் கையில அடிபட்டிருந்தா தொடச்சிட்டு விடலாம் ஆடு பிடிக்கிறவன் மாடு பிடிக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அதையும் மீறி கல்யாணம் பண்ணி வச்ச கத்தில குத்திட்டு செத்து போயிருவேன் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் எனக்கு அவ்வளவு மட்டும்தான் பிடிக்கும் ஆளு மூஞ்சி பறிச்சுப்பேன் இந்த மாதிரி பிள்ளைகளை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் <laughs> நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு பதவி முக்கியம் காசை கூட்டுக்கிட்டு பழகிற நாய் நீ பதவி பண்றடா பரவாயில்ல வருமா நீங்க ஆட்டத்தை மட்டும் பாருங்க என் பொண்டாடி பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக இடுப்புல சொன்ன கத்தி எடுக்காம இருக்கேன் எடுத்தேன் குறுக்க எவன் வந்தாலும் குத்துவண்டா